பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி முந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்ட இனியானொருபர் மதத்தே மணிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதற்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்டகையே